ஆதிகுணாந்தமலீந்திரபிரமணம் வந்து மாதரம் முனிந்து பேராதராரம்பாம் पदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमत्युगपदां पुजेत्परग्मव्यामोदस्त्रीरारणाय मेने अस्मद्गुरोर्भगवरोसगेगजन्तो रामानुजस्तिरणाधरणं प्रपद्ये माताभ्याजयत्रया भोजे सर्वं देवहेमेन पदन्वयानामात्यस्वणकुलपदे कुलाभिरामं श्रीभद्रं ग्रीवणं प्रणवामि भोर्धनामुदं दलस्य मनदाक्रियवर्धनालयकिशारकुलशैरयोगिवाः भक्ताङ्गेरः श्रीमत्पर

நமத்தே ஆதித்தருளா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்றோர் மணிவண்ணா உன் சேவையோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார் வெளியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் துறவாடியும் பல்லாண்டு படையோர் பக்கமுழங்க அப்பாது கண்ணையும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு மணிவண்ணா உன் சேவடியும் விதிரேக்கா பிரேமோடும் நின்றோடும் நாளும் பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் குலமார் மிடல் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூழாட்பட்டு நீர் வளைங்கள் உயிரை புகழக்காலம் படைப்பிலாம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை வாடாளாக படைபுரிதானுக்கு பல்லாண்டு கூறுதம் மண்ணம் வந்து எங்கள் குழாம் புகழ்ந்து கூடுமணப்படையே எங்கள் பரம்பொழில் வந்துள்ளை கூறினார் நமோ நாராயணாயன் பத்தருள்ளே வந்து பல்லாண்டு கூறினார் இந்த குலத்தை கலை ஆயிரநாமம் பட்டை குலத்தை படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றார் திருவிழவிழந்து அம்போல உருவாய் அடித்தவனை பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு கோயில் புரியாலே உத்தங்கன் உடுகுடியாச்சே சுரத்யாதி வல்லானுக்கு பல்லாண்டு பையுடையாக படைத்தவை நாயனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுகிறான் பெருமான் துணை கடியோன் எழுத்துப்பட்ட நாடு அடியோன் கரடி குடில் விடுபட்டு திருமதுரையை செய்குடித்து ஐந்தலைய பயினாக தலைப்பாய் உன்னை பழமேட்டியை சாங்க வெண்ணம் வில்லாண்டாந்தனை விழிபத்தோர் விட்டுசித்தன் விரும்பிய நமோ நாராயணாய வென்று பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்த பத்துவார் பல்லாங்கில் கடவுளையன்

ஆதித்தருளா பூமண்டமாறு பொருந்தியமார்பன் புகழ்பணிந்த பாமண்ணமாறன் அடிபணிந்த தாம் மன்ன வந்த இளமானுடன் சரணாரவிந்தம் நான் மன்னி வாழ எஞ்சேதுள்ளவோம் அவன் நாம பூமண்டமாறு பொருந்தியமார்பன் புகழ்பணிந்த பாமண்ணமாறன் அடிபணிந்த தாம் மன்ன வந்த நாம் மன்னி பலப்பழங்கள் நெஞ்சில் கொல்லா மனிதனே மிக்கசேவத்தால் உள்ளார நெஞ்சே ஒன்னறிய மனக்குத்த பேரியார் விழுந்த நாயங்க அபலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதனே கேள்வில்லாத மன்மையாவாழ்க மிக்கசேவல்லால் உள்ளார நெஞ்சே உன்னறிய நலக்குத்தவேல் ஏறிய நெஞ்சே அடிவணிந்தே உன்னை பேப்பிரவை கூறியவருள்ள சுத்தம் புலந்தீர் ஆரியன் செம்மை ராமான் சமுனை கண்டு செய்ய சீரியவேருடையார் அடிக்கீழன்னை முதல்வனைய மன்னப்பணித்தை ராமானுஜன் பரன்பாதவன் சென்னை தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில் ராமானுஜன் சாத்தமென்பார் கொண்டு வாழ்த்து ராமானுஜயால் பயிலங்கவிகள் பக்தியில்லாது என்பார் இணைந்தால் உயர்கின்றன அவன் தன் பெருங்கு எத்தி மொழிந்து அஞ்சுவக்குரம்பாங்குழியை கடக்க நம் கூரத்தால் வாஞ்சலங்குழிய வேர் கடத்து ராமானுசன் புகழ்வாடி அல்லாஹ்வுடைய கடத்தல் இறக்கியாலும் அஞ்சவக்குரம்பாங்குழியை கடக்க நம் கூரத்தால் வாஞ்சலங்குழிய வேர் கடத்து ராமானுசன் புகழ்வாடி அல்லாஹ்வுடைய கடத்தல் இறக்கியாலும் மாத்த என்பது வேப்பிலான் மலையின் குலத்தின் பொருளைய செந்தமே தன்னையும் விளக்கை தந்திர உள்ளத்தை இரத்தம் பரவன் திருவடிகள் வைத்தாழ்வி ராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையிடை காத்து இந்த மன்னகத்தே மன்னவை பண்ணே மாண்டே கண்டமைகாட்டவன் பொன்னடி போத்திரு ராமானுஷர் கண்பு பூண்டவர்தால் சென்னையில் சோழன் திருவுடையார் என்னும் சீரியன்மலை செம்பல் செந்தமையார் எழுத்தவாரியம் புகழ் நான் பெருமாள் சென்னை ராமானுஷன் தன்னை சார்ந்தவர்தான் காரியவன்மை என்னால் சொல்லலாது கடலிட

இது ஆமானுஷன் சரணே கதிவேரனே வெங்காரங்கள்லாம் கொலிக்க பிரபஞ்சை எங்களுடைய குலஞ்சொல்வலை எங்களை கவிவாரம் துரிக்கம் பரமன் அழைப்பவன் சுடி கொடுத்தவர்கள் வருவாள் வாழ்கின்ற வல்லர் தலபுதங்களையே ஆழ்கின்றாள் வந்து அழித்தவன் சுழி குளத்தவள் சொல்வருளால் வாழ்கின்றவள் துயரங்கள் முங்கிய இன்பங்கள் வைத்துயரங்கள் யார் கண்ணவங்களின் தந்தவள் தனக்கு உலகில் யாரை

சென்னையிலத்தோர் அறிதரன் என்ன ராமானுஜனக்காரப்பிரான் அமுத திருவாயிர தொழில் இசையுணர்ந்தோர் என்னையும் சிலங்கள் நாளமுடியை

நல்லம்பர் மனத்தளத்தை எப்போதும் வைத்து ஒப்பாரிடாத உரிவிடையன் வந்த நெஞ்சில் வைத்து முப்பொழுதும் வாழ்த்துவன் என் நான் புகழ் அதனாலை துளைந்து புயர்ந்தவம்பத்தும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தவன் ஞானத்து ராமானம் நான் வந்து நீ என்ன அடியே என்று விளையாமை குருத்தனேக்கு விளங்கிய மேகத்தை ால் நங்கள் பஞ்சேற்று வழி பின்னதன் காதல வஞ்சர்களே ஆமாதன் என்பாய் கொஞ்சி பறவையில்லாது

மனமே ஏண்டு பல்யோனிகள் தோறுகள் நன்னையே ஆண்டவன் பாலன் ராமானுஜராய் நல்ல திருந்திய சேவையால் வருந்திய தலை தருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைவான் கையாழி என்னும் படையோடு நான் தொடர படர்கண்ட புச்சகத்தும் மைமுருகியமே பலத்தை பொறுத்தது

எம்மிராமானுஜன் தன் படி

இணைந்து மாற்றி தண்ணீரில் விரும்புகளே செய்யும் சேமங்கேடம் குருடன் தருமமரம் சீரியனர்காமம் மரபுகள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சேரன் ராமாசனின் தமன் விசையோனிகள் பிறந்து எங்கள் மாதமனே கண்ணுரனை மன்னலி ராமானுஜன் தூயவன் தீதிலில் ஆமானுஷம் தொன்னருள் சுரக்கும் திருவுணர்வ சுரப்புயல் வாயுமதம் அவன் பெரிந்தவன்

வேலம்படி என் மனம் புகுந்தானை திசை அழைத்த மேலும் குடனை ராமாசதன் இளஞ்சினப்படும் இரவும் பகலும் விடாதந்தன் சிந்தையுள்ள நிரந்த பலகிருந்தான் எனக்காலம் தானதில் மன்னன் மாறி நடப்பன குத்தமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவிழ கூண்டனபாகுதல் சேர் எரித்தலைநாதன் இராமானுசன் தன் நிலையடியே குழந்தை வழக்காய் அன்னபாரத போர் இப்படியில் பிறந்தது சமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போத்தாண்டு உண்மையடைத்தான் செய்ய தாயோனார்த்தான் இவையும் ராமானுஜன் செய்யும் அற்புதம் மை ராமானுஜன் பல்லுலகெல்லாம் பல்லுலகெல்லாம் நற்பொருள் தன்னை

கொண்டலமேவி தொழும் குடியாவெங்கள் வரை போத்த முனிதன் என் வாக்குறையாது என் மனம் நினையாது அரங்கன் மரணிக்காது தனக்கு பத்து விழாமானுசனை இந்நாளிலத்தே பெத்தனன் பெத்தபின் மத்தரை ஏழு வாயில் வெண்ணான் எம்பி ராமாசன் மெய்மதி கடலாய் சேட்டிருந்த கையுடைய மிதறி காலத்திரமான் சுடருளா அபிருளை துறந்திரலே உயிரை உடையவன் நாரணன் அறிவாரில் மருந்தம் மதுதரம் பொக்க நிற்கும் குழந்தைகள் சுடர்மை கிடந்தது

குவலயத்தே மண்டி வந்தேனது வாரியர்கள் வாரியத்தே என்னமையவர்கள் தாழ்வத்தது குழத்தது குத்தமெல்லாம்

பணியம் நல்லார் சீரடில் முன்னாள் என்னில் பதிகுலத்த உன்னையம்பார்க்கு அருள் செய்வதே நலன்பார் பின்னையம்பார்க்கு நலமுட தேவன் பெருங்கருணை நீ செய்வனை அதனால் பேர்ந்தது வன்மை ராமானுசாயம் பெருங்கருணை சமய கலகரை காதலிக்கே தேவனை உள்ளம் வைத்த பண்போடு கொண்டு அவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை சங்கமமே முகப்பே மொய்த்தல தொன்னை விட நினைக்கலாம் ராமானுசா என்னமோ வைகந்தராடங்குழவியவார் கடலை கெத்தனை நந்தர் முன்னே வளர்த்தார் எந்த அம்மலை பயன்படுகிறார் வேறு காய்ந்தனன் வன்மை ராமானுசன் கள்ளங்களத்தே இந்த மன்னகத்தே திரித்து திருமல்கேள்வனாக்கியவன் எண்ணங்கள் உரத்தப்படாது ஐயப்படாதிருப்பர் மையத்துள்ளோர் நல்லை விழாபரவீரமான் திருநாம நம்ப வல்லார் திரத்தை பரவாதவர்கள் இனியன் சீரண்ய கருணைக்கு இல்லை மாறுதலாளம் வெளியப்பராயே பெண்ணி வினையால் விருபத்தலாளத்து உலகின் ராமானுஜன் என்னும் சீர் கொண்ட வீட்டு எழுதினேன் உன்னுடைய கார் கொண்ட வன்மை ராமானுசா இது கண்டு கொண்டேன் ராமானுசன் தன்னை வாய்மடத்தின் கொண்டேன் பெரியோர் பாதமெல்லாம் எந்தன்னாவிற்கு யாரொன்றும் பத்தி அப்பத்தி விடாதவரே உட்கார்ந்து ஒளினையே கத்தார் பரவிராமானுஜன் கருதுள்ளம் பெற்றார் எவர் அவரம்மை நின்னாலும் கண்குணங்களுக்குரிய சொல் அண்ணே உடையவன் அண்ணன் ராமானுஜன் வரதேன் துலகில் புரியவன் யார் பொருந்தாத வரை பொருள் கலைப்பெருமானுமிக்க வாடகையுண்டு தன்னுள்ள கடைத்தேராமானுசமரைவாதியராம் புரிமைக்கலன் இப்போனத்தில் வந்தவை போலும் சீனத்திராமானுஷ நின்புகள் திரவாச்சுவரே அதுகால் ஏத்தமென்னே கொண்டிருக்கிறோம் என் மனம்

கண்டரங்கேத்தி ராமானுசா இன்னனே புகுந்து என் கண்ணுள் அண்ணன் சொல்ல நிர்ணய காரணம் கட்டுரை வெட்டி களைந்த ராமானுஜன் நம்மை ராமானுஜன் தன்னை சார்ந்தவர் குவந்திருந்தேன் அவன் சீரண்ணி யானொன்னவுள் வெண்ணின் விளைவிப்பான் எம்பிராமானுஜன்

மன்னதாபரத்தால் தன்னையுத்தார் செய்ய என்னையுத்தார் ராமானுசன் நமனம் வசத்தே விடுவேதரணம் என்னால் மனமேனை எல்வே விடுவேறிய இன்னட்டு துணிமே வளத்தை தொடர்தல் சொல்லை நமனம் வசத்தே அமர்ந்திட வேண்டும் ராமானுசாதி பண்ணி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மத்தொன்று காட்டி மயக்கம் பிறவியல் உயர் கொண்டு ராமானுசா நல்லது ஒன்றை எண்ணி நயக்கம் அவர்க்கும் இதேறி கடந்தார் நல்லவர் ஐயம்மனவன் குணங்களை எண்ணே என்னாவிழந்தவையே அறிவினையே அன்னவாகவன் கிளர்ந்த பொன்னாகங்கே கவிழ்த்து பெருநிலை விளைந்திடம் சிந்தை ராமானுதன் தன்மை விரையோய் கடந்து ஞானம் செயல் தரைப்பன் ராமானுசாயன் பார்க்கல் கண்ணில் மாயன் திருவடி கேள்விப்பான் ராமானுஜத்துடன் பெரியோர் எழுந்திரைத்தாரிடம் அடியே பார்க்கல் கண்ணில் மாயன் திருவடிக்கேள் விழுந்திருப்பார் நெஞ்சில் சாதித்தருளாய் எந்த பிள்ளை நருளால்

இகழில் வந்தவன் என்று இகழ்கை ஆச்சரியமோதானவன் வாழி அருளிச்சையன் வாழி தாழ்வாது மேல்புறவன் தாம் தன்னுடனே தாழ்வார்கள் வாழி அருளிச்சேல் வாழி அவர்களுடைத்தவையெல்லாம் வாடி செய்யமனை தன்னுடனே செய்யார் தோழி நற்பாளன் நன்கலியன்

முன்னே வந்துரைத்து முதலாழ்வாரென்னும் பெரிவர்க்கு நின்னதுலகத்தே இன்னை பெருமையறிந்திடையோ எதிர்வரை இன்னைக்கு வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துரித்த கார்த்திகையில் கார்த்திகை நாராயணைத்த தமிழ் மலைக்கு கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்னென்ன காதலிப்பார் வாழ்த்த மலத்தாள்கள் அன்புடனேதான் அமலகாதி பிரான் கத்ததற்பின் நன்குடனே கொண்டாடும் கேட்ட எண்ணமாயத்தே என்னிதனை தொண்டரடி பொடியாழ்வார் அப்பால் நான் வரையோர் கொண்டாடும்

குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடு யாரும் வேதம் தமிழ் செய்தார் மெய்யனகள் குருகை நாதனமதலை தொண்டோரியாசே விசாரத்துக்கு புரணார் உண்டோ கொப்பர் தன் குருகை கொண்டோ குருவா தன்னில குண்டோரியாசே கொண்டா இன்னை கண்ணே தமிழ் விளக்கு நம் பட்டர் விழாமல் துதித்த நல்லாடியல் சோழ நம்பியாழ்வார் வந்துதித்த

அவர்கள் தமிழ் அவசியங்கள் பைதல் நெஞ்சனி உணர்ந்தால் மதுரவியாழ்வார் இதிராசராவியர் வாழ்வாக வந்துரித்தமாதங்கள் இந்த வைகுந்தவான் போகன் கண்டு ஆழ்வார் திருவிழா வைகுந்தவான் போகன் தன்னை கண்டு ஆழ்வார் திருமகளாய் ஆண்டாள் பிறந்த திருவாரி பூரத்தை குண்டோ மனமே உணர்ந்துவார் ஆண்டாளுக்கு உண்டாகி இங்கிருக்கல் தன்மையாய் பழுத்தாயாண்டாலை பக்தியுடன் நாள பழுத்தாய் மனே மகே இவ்வுலகில் வந்துரைத்த சீராரும் சித்திரையில் சித்திரனாளகில் மத்துள்ளாள் வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்தரமாக்கன் நினைஞ்சே மத்திரமாம்பதம் போல் சேர்த்த மதுரக விஜய்களை ஆரியர்கள் தாங்கள் அருளை செயல் நடுவே சேர்த்தார் என்னைக்கு சாத்துகின்றேன் எதிராசதம் இறப்பால் நார் திசையும் கொண்டாடும் ஆழ்வார்கள் தாங்கள் அவரை வாழ்வான நமக்கு சித்திரையில் செய்ய திருவாழ்வார்கள் சித்திரையில் செய்ய திருவாதிரஞ்ச பங்குரையனோர் சீர்கடையந்தோன்னியவோர் ஓங்கு முறையோர் பண்டகளே புரியாதோன்னியவோர் தொல்புகள் தேமண்டங்குடி என்பர் மண்ணுலகம் குலசேகர ஊரண உழைப்பர் வாழ்த்ததில் வஞ்சின் மடத்தில் குலவர் பின்னவர்கள் மேலையோரே நிறைந்த பக்தி சாரர் எழில் மாறன் மக்கள் வீரான் வாழ்ந்த தாழ்வாரின்

நம் தேசிகளை எல்லாம் பேதை மனமே உண்டோ வழியாய் உபயோகித்தார் மன்னார் பேசி வரம்பருத்தார் அந்த செயலர் என்ன நமக்கு நம்பெருமாள் தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலை எல்லாம் நங்கிய பெரியவாச்சான் பிள்ளை எல்லார் வழக்கு திருவேறு பிள்ளை யோகி திருவாய் மொழியை காத்த குரவாளன் நெஞ்ச

ஆர்வமுடன் மாறன்மறை பொருளை ஆய்ந்து உரைத்தது ஏறொன்பதினாயிரம் உடைய பாரன்மறை பொருளை சொன்னது இருபத்தி நாலாயிரம் பிள்ளை மாறன்மறை பொருளை நன்குரைத்தது இது முப்பத்தாறாயிரம் வள்ளல் மாறன்மறை பொருளை நன்குரைத்தது முப்பத்தாறாயிரம் அழைய

விளக்கு திருவிது பிள்ளை ஆறுகளாகி பிள்ளை ஈயுண்ணி மாதவர்க்கு தான் கொடுத்தார் பின்னதனை ஆழ்வார் பெற்ற சிறியாழ்வார் பிள்ளை நல்ல மகனார் கவர்ந்தார் மேலோர் வல்லம்மாழ்வார் நஞ்சிய நம்பிள்ளையன்றார் அவரோர் சாத்திடுகிறாமங்கள் தான் என்று நஞ்சே ஏத்ததனை சொல்லுடி வல்லம்மாழ்வார் நஞ்சிய நம்பிள்ளையன்றார் என்ன உலகாரி

கார்த்திகையால் வந்து வந்தது எங்கிருந்த திருநாமல் புலம்பை அன்னருளாசிரியர் இன்னருளால் செய்தகளையாவையின் சேர்மை ஒன்னைக்கில்லை புகழையும் புலம்பை அன்னருளாசிரியர் இன்னருளால் செய்தகளையாவையின் வசனபூடனத்தின் சேர்மை இல்லை உன்னைக்கில்லை புகழலையும் பார்த்தவையே முடிந்தவர்கள் நம்மை மிகக்கொண்டு சமைத்தவரே சீர் வசன பூஷணம் என்னும் பேர் இக்கலை உள்ளமே எல்லாருக்கு அண்டாத தன்னோ உங்களுக்கு சொல்லேன் ஆள் பொருளை கத்ததற்காம் வசனபூடனத்தின் வான் பொருளை கல்லாததென்னோ சம்பிரதாய தமிழையார் கேட்டால் மெச்சுகாக்கியிருந்தாதிகரையம் நே வசனபூஷணத்தை கத்தமதியுடையீர் மத்தியத்தை வசனபூஷணத்தை செம்பருடை நின்றதையோ உத்தமக்கு பின்புலமைந்தார்கள் அன்பன்னில்லாதார் அன்புதந்தார் நீரால் அன்புயர்நாடு தானளிக்க வேண்டியால் ஆதலால் நன்னார் அவர்கள் நன்னாகவே உடையனான குருவை அடைந்த காலத்தில் தேனார் கமல திருமாவகல் கொழுடன் தானே வைகுண்டம் கமல திருமாவகல் கொழுடன் தானே வைகுண்டம் உங்கள் நம்பதற்கே வையம் அன்புதன்னை இந்த மாநிலத்தில் பையரவில் மாயன்

ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே ஆச்சாரிய சிச்சனாவீரை பேணுபவன் பேசாரன் சிச்சனவன் சீர்வடிவுடன் வாக்கு மலன நுண்ணறிவை கேட்டு வைத்த ஆர்க்கவன் நேரிற்க எளிதார் பெருமாள் அடிமைகள் செய் அன்றிலையை நல் நெஞ்சே ஊனமுறை நன்னறி சேராத்தியம் கணவரம் பின்னவரம் மோர் கணர விட்டு நடுச்சொன்னவரை நாளும் நன்னியிருப்பதற்கு நல்ல மனமுண்டான கூடியிருப்பார்க்கு உடமதுவே யாம் சேர்த்து கூடியிருப்பார்க்கு குணமதுவே யாம் செறிவு கொண்டார் முறையப்பாமல் கேட்டு அமதனை பேசாரே சொல்லி இது சொத்த உபதேச إذا التوحيد أعاد المال والكرار எனவே விடத்து நின்று தொழாய் உடலோரம் தொண்டர்களுக்கு அன்பத்திருக்கும்படி என்னையாக்கி அங்காற்படுத்திரவாடா எனவே விடத்து என்பதாய் உடலோரம் பல்லாயிரத்தாண்டு பலகோடி ஓராயிரம் அல்லாண்டு மணிவானா காப்பு அடியாரும் நின்னாரும் இறைவனை ஆயிரம் வல்லானே படிவாயை புலமார்கள் வாழ்கின்ற மங்கையம் வல்லானே படிவால் ஜோதி

ਪਰਮਣ ਤਾ பிடித்தார் பிடித்தாரை பத்தி பாடில் கொள்வர் பாடில் பாடி திருமல்லி வாழி சுழிவருத்தனே பொண்ணு தனை வடிவரை தாரி திருநாட்டு திருநாட்டு சித்தமர் வாழி வாணி சடகோமர் தமிழ் வாணி संवर्धय श्रीरंग श्रीवणभद्रवाभिधं संवर्धय नमः श्रीशैलनाथाय वन्दे नगर जन्मणे विशालत्वरमप्राप्यगङ्गण्यकारुणे श्रीशैलेशयापात्रङ्गीभक्त्यादिगुणां नमः इतीन्द्रप्रवणं वन्द्यामादरमणे वाणिदुर्वाल् मुहिप्रल्लमादरवाल् वार

வாழ கடலோரன் தமிழ்நாள் வாழ கடல் சூழ்ந்த மன்னராழ மணவாராமுனியே இன்னமொரு நூற்றாறு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாஜினே புயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கள்